திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் தேவூர் திருச்சிற்றம்பலம் பண்ணிலாவிய மொழியோமை பங்க நெம்பெருமான் விண்ணில் வானவர் கோன் விமலன் விடையூர்த்தி தென்னி இல்லாமதித்தவள் தருமாளிகை தேவூர் அண்ணல் சேவடியடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே ஓதி மண்டலத்தோர் முழுதொய்ய வேர்பேறு சோதீவானவன் தூதி செயமகிழ்ந்தவன் தீதில் பங்கயம் தெரிவயர் முகமலர் தேவூர் ஆதி சேவடி அடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே மறைகளான் மிக வழிபடு மாணியை கொல்வான் கருவு கொண்டவ காலனை காய்ந்த வெங்கட உள் செருவில் வாழைகள் சேலவை பொருவயல் தேவோர் அரவன் சேவடியடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே முத்தஞ்சில் பலி கோர்தோறும் முறை முறை திரியும் பித் தன் செஞ்சடை பிஞகன் தன்னடியார்கள் சித்தன் மாளிகை செழுமதி தவள் பொழில் தேபூர் அத்தன் சேவடியடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே பாடுவாரிசை பல்போரோள் பாயன் உகந்தன் பால் கூடுவார் துணை கொண்ட தம்பற்ற பற்றி தேடுவார் பொருளானவன் சேரே பொழில் தேவூர் ஆடு நம் அல்லல் ஒன்றிலமே பொங்கு பூண்முலை பொறி குழல் வரிவளை பொறுப்பின் மங்கை பங்கினன் கங்கையை வளர்ச்சடை வைத்தான் திங்கள் சூடிய தீநீர கடவுள் தென் தேவோர் அங்கணன்றனையடைந்தனம் அல்லல் ஒன்றிலனே வன்பூயத்தவர்தானவர் பூரங்களையெறிய தன்பூய துரத்தடவரை வாழை தவந்தற்க தமிழ்கலை தெரிந்தவர் போருந்திய தேவோர் அன்பன் சேவடியடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே தருவூயர்ந்த வெற்பெடுத்த அத்தசமுகன் நெறிந்து வெறுவ ஊன்றிய திருவிரல் நேகேழ்த்தோ வாழ்பணித்தான் தெரிவு தோறும் நல் தென்றல் வந்து உலவிய தேவோர் அரபு சூடியடைந்தனம் அல்லல் ஒன்றிலமே முந்தி கண்ணனம் நான் முகனம் அவர் காணாம் எந்தை திரள் இருங்களி உரித்த எம்பெருமான் செந்தீன திசையர் பதமுரல் தேவூர் அந்தி வண்ணனை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே பாரு பூத்தரும் தவமணி சாமணரும் பல நாள் கூறி வைத்ததோர் கூறியினை பிழை என கொண்டு தேரி மீக்க நஞ்செஞ்சடை கடவுள் தென் தேவூர் ஆறு சூடியை அடைந்த நம் அல்லல் ஒன்றிலமே அல்லலின்றி விண்ணாழ்வார்கள் காழியர் கதிபன் நல்ல செந்தமிழ் வல்லவன் ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய ஏழில் வளர்த்தேபூர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தும் வல்லாரே சுவாமி தேவகுருநாதர் அம்பாள் மதுரபாஷினி திருச்சிற்றம்பலம்